ஆதியும் அந்தமூ இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வல் செவியோ நில் செவிதான் மாதேவல்வார் கடல்கள் பாட்டிய வாட்டு ஒளி போய் விரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மிம்மறந்து போதார் அமளியில் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் கிடந்தாள் கிடந்தாள் என்னே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா பாசம் பரஞ்சோதிக்கே என் பாயிரா பகல் நாம் ஆ பாசம் பரஞ்சோதிக்கே என்பாயிரா பகல் நாம் பேசும்போது போடு போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே தீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ வெண்ணோர்கள் ஏத்திடத்து பூசு மலப்பார் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தேசன் சிவலோகன் இல்லை தேசன் சிவலோக சித்தம்பலகுள் இதனாக்கு அன்பாராம் ஆரேலொரும்பாவாய் ஆ முத்தண்ண வெள்ளையாய் முள்வல்கு எதிரழிந்து அத்தல் ஆனந்தல் அமுதல் என்று அள்ளோரி கித்திக்க பேசுவாய் வந்து உள் கடை திறவாயே பத்துடைய ஏதல் பழடியீர் பாங்குடை புத்தடியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் ஏ பொன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ ஒன்னித்தில நகையாய் பின்னம் புலந்தின்றோ வண்ணக்கிளே மொழியா எல்லாரும் வந்தாரோ என்னை கொடுள்ளவன் என்னை கொடுள்ளவ கண்ணி கண்ணிக்குயின்றி அவமே காலத்தை போக்காதே பின்னுக்கொரு மருந்தே வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானே பாடி கசிந்து உள்ளம் பொன்னுக்கு நில்துருகள் உன்னுக்கு நில்துரு தாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் கோயிலேலோ எம்பாவாய் எண்ணி குரல் இல்லையோ என்பவன் கதறி மலரிய நான்முகனோ காணாமலை மலரிய நான்முகனோ காணா மலையினை நான் போலறிவோ என்று உள்ள பொக்கங்களே சேதோ பாலோரே தேவாய் கடிவே கடை துறவாய் ஞாலம் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோல கோலமு நம்மை ஆட்கொண்டருளி கோடு ஆட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேயனே கோலவ எடினார் உணராய் உணராய் கான் எல பரிசு ஏலோ எம்பாவா வந்து உங்களே மானே நல்லை நாளை வந்து உங்களே நானே எழுப்புவன் என்றலும் நானே போன திசை பகராய் போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ கலவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வா கடல் பாடி பந்தோர்க்கும் வாய்த்திருவாய் வான்வா கடல் பாடி பந்தோர்க்கு உள்வாய் திறவாய் பூனே குருகாய் உனக்கு ஒரு எமக்கும் ஓனே ஒரு காய் உனக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனி பாடு ஏலோர் எம்பாவார் ஏனோர்க்கும் தங்கோனி பாடு ஏலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியா சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாழ்திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகப்பாய் என்ன என்னரையன் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோம் கேழ்வராய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்திய என்னே புயலில் பரிசு ஏல்வோர் என்பாவாய் ஏ கோழி சிலம்ப சிலம்பும் குறுகங்கும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழு இயம்ப இயம்புவள் தங்கங்கும் கேயில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ பாழிதன உறக்கமோ வாய்த்திரவா ஆழியா மே அமாறும் இவ்வாரோ கூழி முதல்வனாய் நின்ற ஒருவனை வந்தாளனையே பாடு ஏலோர் எம்பாவாய் முன்னை பழம் பொருட்கள் முன்னை பழம் பொருளே புதுமைக்கு பெயர் சுமப்பெற்றிய என்ன தடரன தடரன பெற்றவுள் கீழடியோ உன் அடியார் தாய் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோ அன்னவரே எம் கணவர் ஆவார் அன்னவரே கணவரியாவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியே ஏ என்ன குறையுமிலோ ஏல்வோர் என்பாவாய் பாதாளம் ஏழினும் சொற்கழிவு பாதமல்லரு பாதாளம் ஏழினும் சொற்கழிவு பாதமலர் dar tu பொய்கை புக்கு முகேரன்ன ஐயா வழியடியோம் வாங்கோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா திருமருங்குள் மையார் கடங்கள் மடங்கை மணவா ஐயா நீ ஆட்கொண்டு அருள் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமை எய்யாமல் காப்பாயமை ஏல்வோர் எம்பாவாய் ஏ அட்ட பிறவி குயர்கடன் மாத்தாடும் அட்ட பிறவி குயர்கடன் மாத்தாடும் கேட்டனத்தில்லை கெட்டம்பல சித்தம்பல புத்தனி வா அணி குடல் மேல் வந்தாற்ப பொத்திகளும் பொய்கை பொத்திகளும் பொய்கை முடங்குடையான் பொற்பாதம் எத்தியிருந்துனை நீராடு ஏனோ என்பாவா மறவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து தாரலினார் எங்கள் புராட்டியும் எம்போனும் போன்றிசைங்க பொன்று மகளில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப பொங்கைகள் பொங்க உடையுள் புனல் பொங்க பங்கைய பொம்புனல் பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய் ஏற ஏற காதார் குழையாட பைம்பூங்கலன் நாட கலநாடல் காதார் குளையாட பைம்பூ கலநாட கோடை குழலாட பண்டில் குழமாட தீர புனலாடி சித்தம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி கோடி திரம்பாடி தோல் கொண்டை தார்பாடி ஆடி திரம்பாடி அந்த மாமா பாடி பேரித்து நம்மை களத்தடுத்த பெய்வளைதான் பாதத்திறம்பாடி ஆடு ஏலோ எம்பாடி வாயோவாள் சித்தல் களி கூற நீர் ஒரு காலோவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் பெண்ணோரே தான் பணியாள் பேரையற்கு இங்கனே பிற்கொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணோ ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவப் பூமுலை வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோ எம்பாவாய் ஏ கடலை சுருக்கி எழந்தோடைய முன்னிக்கடலை சுருக்கி எழுந்தோடையாய் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடைய மின்னிப்பொழில் இழந்தே வேறு புருவம் என்ன திளை புலவி நங்கம்மையாளுடையாள் கண்ணி பெருவிழா எங்கோமா நண்பர்கள் கணவல் பால் திதைமுகல் முகல் செங்கணவல் பால் முகல் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம்பாலதா ஏ இன்பம் நம்பாலதா பொங்குள் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமலப் பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை அங்கள் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை ஆரமுதை நங்கள் பெருமானைப் பாடி நலந்திகழ பெருமானைப் பாடி நலந்திகழ பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய் ஏன மல்லையா நடி கமலம் சென்றெறிஞ்சோம் ஆ கமலம் சென்றிரஞ்சும் பெண்ணோர் முடிய மணிப்பகை வீரத்தார் போல் கண்ணாதிரவி கதிர்வந்தி கார்கரப்ப கண்ணார் ஒளி வழுந்தி தரக காமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கோலிதே பெண்ணாகி மன்னா இத்தனையும் பேராகி கண்ணார முதமுமாயே கண்ணார முதமுமாய் இதுதான் தழல் பாடி பெண்ணே பூம்பூனல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாயே பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழந்தொல் பொதுக்க எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கே எங்கொங்கை நின் நண்பரல்லார் தோல் சேரற்க உனக்கு அல்லாது எப்பணியோ செய்யற்க கண்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க எங்கு இப்பரிதே எமக்கு எங்கோ நல்குதியேன் எங்களிடல் ஞாயிறு எமக்கு ஏலோர் என்பவாய் ஏன போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமணையடிகள் போற்றிமார் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய் Yeah.